الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه والله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما ولا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العزيز الحكيم فقال نبينا صلى الله عليه وسلم كل الذنوب يغفر الله منك ما شاء إلا عقوق الوالدين فإنه يعجل لصاحبه قبل الممات في الحياة أو كما قال عليه الصلاة والسلام விரிந்த விண்ணையும் பறந்த வண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அவனுக்கு புகழ் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ் சலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்ற வந்தனமும் அகிலத்திற்கோர் அருக்கொடையாய் வந்துவிட்ட சாதில் மதீனா முஸ்தபா சல்லம்பாக அழகி வசல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவடுகளை அணுகும் எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் சாபிகள் இருக்க தேசிகள் யுகமுழு நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முமின்கள் முஸ்லிம்கள் யாப்பெரிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக புனித ஜுமாவின் கடமையை பெரிதென மதித்து அல்லாஹின் அருள் சிறக்கும் அவனது அருளகத்தில் இறையில்லத்தில் அந்த குலம் இருக்கும் அல்லாஹின் நல்லதியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே எப்பொழுதிலும் சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் வசியத்தன்னும் நட்போதனை புரிகின்றேன் சான்று பகர்கின்றேன் அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹில்ல சுபஹான சுத்த சக்தியோர் மார்க்கத்தை தந்து தீரில் இஸ்லாத்தை எமக்கு வழங்கி அதனை ஹக்கூக்குல்லா ஹக்கூக்குல் இபாத் என்று இருவிதமாக பிரித்திருக்கின்றான் ஹக்கூக்குல்லா என்றால் என்ன ஒருவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹுவை சொல்லுவது அவனுக்காக நோன்பு நோட்பது ஜக்காத்து கொடுப்பது ஹஜ்ஜி செய்வது இன்னொரு கடமைகளை ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகள் எனலாம் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு சகோதரன் மற்ற சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு மாணவன் ஆசிரியனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இப்படி ஒரு சகோதரன் மற்ற சகோதரருக்கு செய்யும் கடமைகளை என்று குறிப்பிடலாம் ஒருவர் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்து அடியான் அடியானுக்கு செலுத்தும் கடமைகள் குறைவு செய்வாரேயானால் அவர் புடல்வாய் ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறான் இல்லை அண்டை வீட்டானை அனுசரிக்கிறான் இல்லை பெற்றோருக்கு பதிவிடை புரிகிறான் இல்லை ஆப்பான்களை மதிக்கிறான் இல்லை என்றால் அவரை ஒரு உண்மையான இறைவு சுவாசியாக ஒரு பூரண மூமினாக கருத முடியாது இதற்கு மாற்றமாக ஒரு அடியான் நான் அடியானுக்கு செலுத்துகின்ற கடமைகளை சரியாக செய்து அல்லாஹுடைய கடமைகள் குறைவு செய்தாலும் கூட அவர் சொல்லுகின்றார் இல்லை நோன்பு நோக்கிறார் இல்லை ஜக்காத்து அச்சுடைய கடமை நிறைவேற்றுகிறார் இல்லை என்றால் அவரையும் ஒரு பூரண மூமினாக ஒரு இறை பக்தனாக கருத முடியாது இரு கடமைகளும் சரிவர நிறைவேற்றப்படுகின்ற பொழுதுதான் அல்லாஹின் அன்புக்குரியவனாக அவனின் அருளுக்குரியவனாக மாற முடியும் நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹில்ல சுபஹானஹுவத்தாலா என்னென்ன சன்மானங்களை வைத்திருக்கின்றானோ அவைகளை பெறுவதற்கு தகுதியானாக மாற முடியும் எனவே ஒரு அடியான் அடியானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அருமையான சகோதரர்களே பெரியவர்களே உண்மையில் இந்த உலகத்தில் நாம் நேசம் கொண்டு வாழ்வதற்கு அன்பு கொண்டு வாழ்வதற்கு மிக தகுதி வாய்ந்த உறுத்து இருக்கும் என்றால் அவர் தான் நம்மை பெற்றெடுத்த தாயாக இருக்கின்றால் ஒரு நாள் அருமை நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாயக தோழர் வந்து கேட்கிறார் யார சூழல்லா ஐயுன்னா இந்த உலகத்திலே நான் நட்பு வைப்பதற்கு அன்பு கொண்டு வாழ்வதற்கு தோழனை பிடிப்பதற்கு மிக தகுதி வாய்ந்தவள் யார் என்று கேட்க அருமை நபி சல்லல்லாஹு அலைவு செல்லம் சொன்னார்கள் தோழரே இந்த உலகத்தில் நீ நண்பனாக பழகுவதற்கு நீ கூட்டாளியாக வாழ்வதற்கு மிக தகுதி வாய்ந்தவள் உன்னை பெற்றெடுத்த தாயாக இருக்கின்றாள் ஏனென்றால் கருவறையிலே ஒன்பது காலமாலம் உன்னை சுமந்ததிலே இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாள் எவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறாள் நாற்பது நாட்கள் இந்திரியமாக நாற்பது நாட்கள் இரத்த கட்டியாக நாற்பது நாட்கள் சதை பிண்டமா ஆகி ஒரு பதை கோலம் கொடுக்கப்பட்டதில் இருந்து உன்னை பெற்றெடுக்கின்ற வரைக்கும் அந்த தாய் எத்தனையோ துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறாள் எத்தனையோ கஷ்டங்களுக்கு தன்னை ஈடு செய்திருக்கிறாள் கருவறையில் சுமந்ததில இருந்து அவள் ஒரு கட்டினி ஆனதில இருந்து அவளால் நினைத்தவாறு நடக்க முடியாது நினைத்தவாறு தூங்க முடியாது நினை நினைத்தவாறு சாப்பிட முடியாது நினைத்தவாறு பிரயாணம் செய்ய முடியாது ஒரு கோழி தனது குஞ்சை பாதுகாப்பது போல உன்னை பெற்றெடுக்கின்ற வரைக்கும் எண்ணற்ற துன்பங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறாள் எத்தனையோ கஷ்டங்களை தகுத்திருக்கிறாள் அதனால் இந்த உலகத்திலே நீ நேசம் வைத்து வாழ்வதற்கு நீ தோழமை பிடிப்பதற்கு மிக தகுதி வாழ்ந்தவள் உன்னை பெற்றெடுத்த தாய் என்றார்கள் அருமையான சகோதரர்களே பெரியவர்கள் நண்பர்களே இதைத்தான் ஒரு ஆணுடைய ஆயத்தும் குறிப்பிடுகின்றது சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி புரிகின்ற வல்லவன் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் அல்லா தபுது இல்லா ஐயா நீங்கள் அல்லாஹை வணங்குங்கள் அவனையே வழிபட்டு நடவுங்கள் அவன் ஏவிகளை ஏற்று அவன் விளக்குகளை தவிர்ந்து உலகத்தில் வாழ்வதோடு ஒரு அடியான் அல்லாஹத்தை செய்கின்ற கடமை அடுத்ததாக அல்லாஹ் இணைத்து கூறுகின்ற பொழுது அடுத்தபடியாக குறிப்பிடுகின்ற பொழுது பெற்றோருக்கு உபகாரம் புரிவது பெற்றோரை பராமரிப்பது பெற்றோரை ஆதரிப்பது அல்லாஹ் தனது வணக்கத்தோடு இணைத்து சொல்கிறான் என்றால் அவர்களை பராமரிப்பது சாதாரணமான ஒரு கடமை அல்ல அதனால் தான் ஹதீஸிலே வந்திருக்கிறது மற்றும் ஒரு நாயக தோழர் அருமை நபி செல்லம் அழகி வசல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார் யார் வா நான் இந்த உலக தன்னுடைய ஊரை விட்டு தனது வீட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு புறப்பட்டு இதர பயணத்தை மேற்கொண்டு நான் யுத்தம் செய்ய போகிறேன் இஸ்லாத்துக்காக வேண்டி இந்த சத்தியதீன் உலகத்திலே செழித்தோங்குவதற்காக வேண்டி நான் ஜிகாது செய்ய போகிறேன் போர் புரிய நாடுகிறேன் அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்க வேளையில் அருணை நபி சொல்லல்லாக அறைவு செல்லம் கேட்டார்கள் அஹையுன் வாலிதாத் அருமை தோழரே உங்களுடைய பெற்றோர்களில் இருவர் அல்லது இருவர்களில் ஒருவர் ஹயாத்தோடு இருக்கின்றார்களா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்க அவத்தன் நாயக சோழர் ஆமந்து தலையசைத்தார்கள் ஆம் யார சூழவா என்னுடைய தாய் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவள் ஒரு நோயாளி பெண்ணாக இருக்கிறாள் என்று கூறும் பொழுது அருமை நபி சல்லாஹு அலைவு செல்லம் சொன்னார்கள் சோழரே அப்படியானார் நீர் ஊரை விட்டு மற்றும் ஒருத்து ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்வதை விட புனித போர்க்களத்திலே போய் போர் புரிந்து நீ ஒரு சகிதாக மரணிப்ப இருப்பதை விட உனக்கு சிறந்த அமல் தான் பெற்றோரை பராமரிப்பது பெற்றோருக்கு பணிவிடை புரிவது என்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி அல்லாஹின் நல்லதார்களே இந்த உலகத்தின் ஆசைகளை இழந்து உலகத்தின் இன்பங்களை இழந்து உலகத்தின் சோதிகளை எல்லாம் முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்டு போர் களத்திலே போய் போர் புரிகின்ற ஒரு வீரத்தியாகுடைய அந்தஸ்து என்ன ஒரு சகீதுடைய அந்தஸ்து என்ன நாளை தியாமத்துடைய நாளையில் இந்த உலகத்திலே மார்க்க அறிவை கற்றறிந்து அதன்படி செயல் புரிந்து அல்லாஹுடைய திருப்பி முக்தியோடு மரணித்த ஒரு ஆணின் அவருடைய சிறப்பின் காரணமாய் அவரது குடும்பத்திலே பத்து பேர்களுக்கு சுவன பாக்கியம் அளிக்கப்படுகின்றது ஆனால் உலகத்தின் இன்பங்களை இழந்து உலகத்தின் சோடுகளை எல்லாம் முதுகுக்கு பின்னால் இருந்துவிட்டு புனித தீனின் மேம்பாட்டுக்காக வேண்டி யுத்தத்திலே தனது உயிரை பறிகொடுத்த மரசாகி தனது உயிர் உயிரை தியாகம் செய்த ஒரு வீர தியாகி இவருடைய சிறப்பின் காரணமாய் நாளை தியாமத்துரிய நாளையில் அவரது குடும்பத்திலே எழுபது பேர்களுக்கு சுவன பாக்கியம் வழங்கப்படும் ஆனால் அருமை நபி அலைவு செல்லம் அவர்கள் இப்படி புனிதமான ஒரு வணக்கத்துக்காக ஒரு இறை தியாகத்துக்காக வேண்டி அனுமதி கேட்டு வந்த நாயக தோழரை ரசூல்லா எப்படி சொன்னார்கள் தெரியுமா தோழரே நீர் போர்களத்திலே போய் போர் புரிவதை விட அந்நியவர்கள் உன்னை என்ன எதிர்க்க நீர் அவர்களை எதிர்த்து ரத்தம் சிந்துவதை விட ஒரு வீரத்தியாயாக மரணிப்பதை விட உனக்கு சிறந்த அமல்தான் பெற்றோரை பராமரிப்பது பெற்றோருக்கு பணிவிடை புரிவது என்றால் அருமை பெரியவர்களே சகோதரர்களே நம்மை ஈண்டெடுத்து வளர்த்த தாய் தந்திர்களை ஆதரிப்பது அவர்களுக்கு பணிவிடை புரிவது எவ்வளவு உயர்ந்த ஒரு அமல் என்று நான் சொல்லித்தான் விளங்க இறங்க வரும் என்று கிடையாது அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னா எவ்வளவு இந்த கல்கிபர அஹதுகுமா உங்களது பெற்றோர்களில் ஒருவர் அல்லது இருவர் கிளப்பருவத்தை அடைந்து விட்டால் தள்ளாத வயதை அடைந்து விட்டால் வயோதிபத்தை தாண்டி விட்டால் அவர்களுக்கு நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள் உப்பந்து கூட வார்த்தையை பாதிக்காதீர்கள் ஆனால் இன்று என்ன நடக்கிறது கொஞ்சம் அறிவு வந்து விட்டால் கொஞ்சம் பணம் வந்து விட்டால் கொஞ்சம் வாலிப பருவத்தை அடைந்து விட்டால் உடலே கொஞ்சம் சக்தி வந்து விட்டால் இன்று பெற்றெடுத்த தாயை மதிக்கிறார்கள் இல்லை இந்த தந்தையை மதிக்கிறார்கள் இல்லை முதியோர்களை மதிக்கிறார்கள் இல்லை நம்முடைய பதவி என்ன நம்முடைய அந்தஸ்து என்ன நம்முடைய பட்டம் என்ன என்னை சந்திப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு பலரும் வருவார்கள் போவார்கள் என்னோடு உரையாடுவதற்காக வேண்டி நண்பர்கள் தான் வீட்டை தேடி வருவார் சொல்வார்கள் இந்த கிழக்கு பருவத்தை அடைந்த முடங்கி இந்த வயதானி வீட்டு வாயிலே உட்கார்ந்து இருந்தால் தகாத வார்த்தைகளை பேசிவிடுவாள் புத்தி கோளாறாக தகாத வார்த்தைகளை எரிந்து விடுவாள் என்று கருதி அந்த தாய் தஞ்சருக்குரிய இருப்பிடமாக இன்று சமையலரை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அவர்களுக்கென்று வேறு தளபாடம் அவர்களுக்கென்று வேறு வேறு குளியர் அறை அவர்களுக்கென்று வேறு சுருக்கத்தில் அவர்களுக்கென்று வேறு வரை வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற காவலுக்கு வளர்க்கப்படுகின்ற ஒரு அந்நாய்க்கு இருக்கின்ற மதிப்பு இன்று பெற்றெடுத்த தாய்க்கு கிடையாது தந்தைக்கு கிடையாது பெற்றெடுத்தவர்களுக்கு கிடையாது அருமை தெரிவர்களே சகோதரர்களே இவர்களை பற்றித்தான் அருமை நபி வாகு அலைவு செல்லம் குறிப்பிடுகின்றார்கள் தலாசத்தும் லாயங்குருவாக இலைக்கும் யோமல் செய்யாமா நாளை கியாமத்துரிய நாளில் அல்லா செல்ல சுபகான மூன்று நபர்களை ஏறிட்டிலும் பார்க்க மாட்டான் அவர்களுக்கு கருணை காட்ட மாட்டான் அவர்களை முகம் முகம் முகம் அருள் பார்வை கொண்டு பார்க்க மாட்டான் உலகும் அகாபுன் அலீன் கணவன் மனைவி விட்டு விரண்டோடக்கூடிய சகோதரன் சகோதரித்து விரண்டோடக்கூடிய யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த பயங்கரமான மக்சர் மைதானத்தில் لیں மூன்று நபர்கள் கைவிடப்படுவார்கள் அவர்களில் ஒருவர் தான் உலகத்திலே கொடுத்தவற்றை சொல்லி காட்டுகின்ற மனிதன் கொலக்கரத்துக்கு தெரியாமல் இடக்கரத்தினால் கொடுக்கப்படுகின்ற இடக்கரத்துக்கு தெரியாமல் வலக்கரத்தினால் கொடுக்கப்படுகின்ற தான தருமம் காற்றை விட நீரை விட இருந்தை விட நெருப்பை விட பிரமாணமாண்டது என்றான் அல்லாஹ் இன்று கொடுத்த தர்மத்தை ஒரு குடும்ப பிரச்சனை வந்து விட்டால் ஒரு வீட்டு பிரச்சனை வந்து விட்டால் ஒரு பள்ளி பிரச்சனை வந்து விட்டால் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுகின்றவன் கொடுத்தவற்றை சொல்லி உள்ளத்தை நோகடிக்கின்ற மனிதன் இத்தகைய மனிதனை நாளை கியாமத்துரிய நாளில் அல்லா செல்ல சுபகான ஏறிட்டிலும் பார்க்க மாட்டான் அருள் பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான் இரண்டாவது மனிதர் தான் வல் நாளாந்த மது வருங்கக்கூடிய ஒரு மனிதன் போதை வஸ்துக்களை உட்கொள்கின்ற ஒரு மனிதன் அருமை பெரியவர்களே சகோதரர்களே மூன்று விதமான பாவ செயல்கள் இருக்கின்றன அப்பாவங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு மௌத்து வந்து விடுமையானால் அவன் காப்பிரான நிலையை மரணித்து விடுகின்றான் ஒரு குப்புரியத்துரிய நிலையிலே மரணித்து விடுகிறான் முப்பது வருடமாக நாற்பது வருட நிமித்தமாக அவன் முஸ்லீமாக வாழ்ந்தான் என்ன வாழையடி வாழையாக அவன் பரம்பரை பரம்பரையாக இஸ்லாமிய பேரில் வாழ்ந்தான் என்ன மூன்று விதமான பாவச்சீல்களை செய்கின்ற பொழுது அவனது ஈமான் கலட்டேறியப்படுகிறது அதே நேரத்தில் மௌத்து வந்து விட்டால் அவன் ஒரு பாவியாக ஒரு காபிராக வர்ணித்து விடுகின்றான் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மரணம் வந்துவிட்டால் அவன் ஈமானை இழந்த நிலையில் மரணிக்கின்றான் ஒருவர் ஒருவருடைய பொருளை களவாடுகின்ற பொழுது அந்த களவில் ஈடுபட்டிருக்கும் காலமெல்லாம் மரணம் வந்துவிட்டால் அவன் குப்புரியத்துடைய நிலையிலே மரணிக்கிறான் மூன்றாவது தான் மதுபானம் அருந்துவது போதை வஸ்துக்களை பாவித்து அவன் போதையுள்ள நிலைமையிலே மரணம் வந்துவிட்டால் அவன் ஒரு காப்பீராக குப்புரிய நிலையில் மரணிப்பான் என்றார்கள் இப்படி போதைக்கு அடிமைப்பட்ட மனிதன் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஏறிட்டிலும் பார்க்க மாட்டான் அருள் பார்வை கொண்டு பார்க்க மாட்டான் அவனது கோப பார்வை ஈருலகத்திலும் இருக்கிறது மூன்றாவது மனிதர் தான் தனது பெற்றோர்கள் அயாத்தோடு இருந்து உயிர் வாழ் வாழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் உள்ளத்தை நோகடித்த மனிதன் உலக உள்ளத்தை துன்புறுத்தின மனிதன் பெற்றோர்களை அவமரியாதையாக அழகற்ற வார்த்தைகளை கொண்டு அழைத்த மனிதன் அருமை பெரியவர்களே சகோதரர்களே இன்று நம்முடைய உதிரத்தை பாலாக மாற்றி தாளாத்தி சீராத்தி வளர்த்த தாய் தந்தர்களை இன்று மிருகத்துடைய பெருகளை கொண்டு அழைக்கிறோம் நேற்று இன்று பழகிய நண்பனுக்கு கொடுத்து என்கின்ற மதிப்பு இந்த தாய் சங்கர்களுக்கு கிடையாது பெற்றோர்களுக்கு கிடையாது வைகையிலே வரக்கூடிய ஹதீஸ் அதை படிப்பினைக்காக சொல்கிறேன் ஒரு ஒரு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவருடைய காலத்திலே ஒரு ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டது ஒவ்வொரு நாளும் மாலை நேரமாகிவிட்டால் அக்கபரில் இருந்து ஒரு மிருகத்துடைய தலை போன்று வெளியாகி கழுதுடைய சத்தத்தில் சத்தமிடக்கூடிய ஊரிடக்கூடிய ஒரு காட்சி காணப்பட்டு விட்டது அருமை நபி சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவரிடத்தில் இதற்குரிய விளக்கம் கேட்கப்பட்ட பொழுது ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலைவு செல்லம் சொன்னார்கள் இவன் தான் தன்னை பெற்றெடுத்த தாய் செந்தர்களை மிருகத்துடைய பேரை கொண்டு அழைத்தவன் கழுதை என்று எருமை என்று தாய் செந்தர்களை முரட்டி பேசினவன் பெற்றோர்களை ஆமதித்து உலகத்திலே வாழ்ந்தவனால் அல்லாஹ் பூச்சி புழுக்கள் நிறைந்த வீடு தனிமையான வீடு இருள் சூழ்ந்த கபுரை அல்லா மிருகத்துடைய அவாவை அவனுக்கு ஏற்படுத்துகின்றான் அருணை பெரியவர்களே சகோதரர்களே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பதுவா தான் பெற்றோருடைய சாபம் உலகத்திலே பெற்றோருடைய துவாவை விட அவர்களின் அந்த பிரார்த்தனை விட மிக உயர்ந்த சிறந்த பிரார்த்தனை எதுவும் கிடையாது ஹசரத் தாவூத் அலை சலாத்து வசலாம் உலகத்தை ஆற்றுகின்ற மிருகங்களுடைய ஆட்சி பறவைகளுடைய ஆட்சி திங்களுடைய ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தை ஆட்சி புரிகின்ற மிகப்பெரிய அரசராக மாறியது தந்தை தாவூத் அலை சலாத்து வசலால் அவருடைய துவாவின் மூலமாகத்தான் உலகம் போற்றும் மேதையான இமாம் சாபி ரஹ்மத்துல்லாஹி அலைகி மிகப்பெரிய மேதையாக மாறியது தாயுடைய துவாவை வைத்துத்தான் இதே போன்றுதான் பெற்றோருடைய சாபத்தை விட உலகத்தில மிகப்பெரிய பதுவா மிகப்பெரிய சாபம் எதுவும் கிடையாது திருநிதி சரிப்பிலே வரக்கூடிய ரிவாயத் அனைவருக்கும் தெரிந்த ஹதீஸ் அடிக்கடி காலில் விழுகின்ற ஹதீஸ் ஒரு நாள் அருமை நபி சொல்லவாகு அழகிவ செல்லும் அவர்கள் கொசுபா பிரசங்கம் செய்வதற்காக வேண்டி நிந்தர் மேடை ஏறுகின்ற பொழுது மூன்று படிகளிலும் ஆமீன் சொன்னார்கள் அல்லவா இதை கேட்ட சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் பலவாறு சிந்திக்கலானார்கள் இன்றைய கொசுபா பிரசங்கத்திலே வளமைக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு நடைபெற்று விட்டது என்ன ஆச்சரியம் என்று சிந்தித்தார்கள் கொத்துபா முடிந்ததற்கு பிறகு அருமை நபி வாகு அலைவு செல்லும் அவர்களை நோக்கி கேட்டார்கள் யார சூழல்லா இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே நிந்தர் மேடை ஏறுகின்ற பொழுது வளமைக்கு மாற்றமாறு நிகழ்வு நடைபெற்று விட்டது என்ன காரணம் சொன்னார்கள் வாகு அலைவு செல்லம் அவர்கள் நான் நிந்தர் மேடை ஏறுகின்ற பொழுது எனக்கு முன்னால் வானவர் ஜிபிரில் அலைத்தலாம் காட்சியளித்து மூன்று சாபங்களை இட்டார்கள் மூன்று பதுவாக்கள் செய்தார்கள் ஒன்றுதான் நதியுரிய பேரை கேட்டு செலவாக்கு செல்லாதவன் இரண்டாவது ரமலான் மாதம் வந்துவிட்டும் தான் நினைத்த பாவத்தை நினைத்து சௌபா செய்யாத மனிதன் மூன்றாவது தான் எவருடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்து அவர்களின் துவா வரக்கத்தை பெறவில்லையோ அவர்களின் திருப்தி அடையவில்லையோ எவர்கள் அவர் உள்ளத்தை நோகடித்து வாழ்கின்றார்களோ அவன் நாசமடைவானாக இதற்கு நான் ஆமீன் நின்றேன் அருமை பெரியவர்களே சகோதரர்களே இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் யார் வதுவா செய்தவர் யார் தப்பித்து யார் ஆமீன் சொன்னவர் வதுவா செய்தவர் தான் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் அழகி ஜிபிரில் அலஹி சலாத்து வசலாம் அவரை விட சிறந்த உயர்ந்த ஒரு மலக்கு ஈருலகத்திலேயும் கிடையாது இன்றொரு வயதாயுடைய வதுவாவை பயப்படுகிறோம் ஒரு ஆணியுடைய வதுவாவை பயப்படுகிறோம் ஒரு சிறுபிள்ளையுடைய வதுவாவை பயப்படுகிறோம் ஆனால் இங்கே பதுவா செய்தவர் பாவத்தை நினைத்து எதிர்பார்க்காத தனது வாழ்வே விக்கிராக அமைத்துக் கொண்ட அந்த மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிபிரில் அலகி துவத்தலாம் அவர்கள் அல்லவா பதுவாக்கி இருக்கிறார்கள் இதற்கு ஆமீன் சொன்னவர் யார் உலகத்துக்கு ரஹ்மத்தாக உலகத்துக்கு ஒரு அருளாக அனுப்பப்பட்ட எந்த ஒரு உயிரினத்தையும் சபிக்காத யாரையும் ஏசி பேசாத முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட காதில் மதீனா முஸ்தபா அவர்கள் அல்லவா ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள் அருமை பெரியவர்களே சகோதரர்களே அதுவும் சாதாரணமான பதுவாவல்ல மாதங்களுக்கெல்லாம் தலை சிறந்த மாதம் ரமலான் மாதத்திலே பதுவா செய்யப்பட்டது நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாள் ஜிம்மாவுடைய தினத்திலே பதுவா செய்யப்பட்டது ஒரு அறிவிப்பின்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம் நிந்தர் மேடையில் பதுவா செய்யப்பட்ட பெறப்பட்டதென்றால் நம்முடைய வாழ்வு பெற்றோருக்கு எதிராக அமையும் என்றால் பெற்றோரை ஏசி பேசுவதிலும் அவமதிப்பதிலும் அவர்களை நையாண்டு பண்ணுவதிலும் நமது வாழ்வு அமைவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி சீரழிந்து செல்வதற்கு இந்த ஒரு சாபம் மாத்திரம் போதும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருமை தெரிவர்களே சகோதரர்களே கையிருந்தும் பிடிக்க முடியாத காலிருந்தும் நடக்க முடியாத புத்தி இருந்தும் சிந்தித்து செயல்பட முடியாத அக்குழந்தை பருவத்திலே தாய் தந்தைகள் பெற்ற கஷ்டத்துக்கு இந்த உலகத்தையே நாம் தங்கமாக மாற்றிக் கொடுத்தாலும் ஒரு பொழுதும் ஈடாக்க முடியாது வரலாற்றிலே வருகின்றது ஒரு நாள் அசல் பத்தரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அதாவது காபத்துல்லாவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென ஒரு வாலிபர் தலையில் ஒரு கூடாரத்தை சுமந்து வந்து காபாவை சுற்றி வலம் வருகின்றார் இக்காட்சியை கண்ட மாமேதை அசனன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி அம்மனிதரை நோக்கி அருமை தோழரே அல்லாஹினால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த புனித திருவீச்சை தலையில் ஒரு கூடாரத்தை சுமந்து வந்து நீ அசிங்கப்படுத்துகின்றாயே இதை அலங்கோலமாக சுற்றி வருகின்ற ரசூல்லாயே தலையில் இருப்பது என்ன சொன்னார்கள் அறிஞர் அவர்களே எனது தலையில் சுமந்து வந்திருப்பது வியாபார பொருட்கள் சரக்குகள் அல்ல எனது தாய் நடக்க முடியாத ஒரு சப்பானி பெண்ணாக இருக்கிறாள் ஒன்றா கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவளை நான் தலையில் சுமந்து வந்திருக்கிறேன் என்று கூறும் பொழுது இதை கேட்ட அறிஞர் அசலில் பசரி ரஹமத்துல்லாஹி அலை சொன்னார்கள் அருமை தோழரே உனது தலையில் தாயை தலையில் சுமந்து கொண்டு மசிறுக்கில் இருந்து மகரிவு வரைக்கும் கிழக்கில இருந்து மேற்கு வரைக்கும் உலகத்துடைய இரு தொங்கல் இந்த கிழக்கில இருந்து மேற்கு வரைக்கும் உனது தாயை சுமந்து நீர் நடைபாதையாக சென்றாலும் உன்னை தாய் பெற்றெடுக்கின்ற வேளையில் பிரசவிக்கின்ற வேளையில் நீ ஒரு ஆட்டம் ஆடினாயே இருந்து ஒரு அசைவு அசைந்தாயே அதற்க தாய் ஆ என்ற ஒரு சத்தமிட்டால் இந்த வார்த்தைக்கு இந்த நடைபாதை ஈடாக முடியாது என்றார்கள் அருணை சகோதரர்களே ஆனால் இன்றைய மதி பெற்றோர்களை நாம் எப்படி மதிக்கிறோம் எப்படி பராமரிக்கிறோம் எங்கேயாவது ஐந்து பிள்ளைகள் இருந்தால் எந்த பிள்ளை கஷ்டப்படுகின்றாலோ எந்த பிள்ளை சிரமத்திலே வறுமையில் இருக்கிறாரோ அவளிடம் ஒதுக்கி விடுகிறோம் ஏதோ மாதத்துக்கு மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பினோம் என்றால் அல்லது வாரா வாரம் ஒரு ஐநூறு கிரேம் இறைச்சி அனுப்பினோம் என்றால் அல்லது வருடா வருடம் வரக்கூடிய அந்த பெருநாளிலே ஒரு எம்மிளத்தையும் ஒளி சாரியும் அனுப்பி விட்டோம் என்றால் நாமெல்லாம் பெற்றோரை பராமரித்தவர்கள் பெற்றோரை பணிவிடை புரிவண்டு இன்று பெருமை கதைக்கிறார்கள் இன்று பேரம் பேர் பேசுகின்றார்கள் ஆனால் அந்த வறுமை கோட்டில் வாழுகின்ற பிள்ளையின் வீட்டிலே எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எத்தனையோ இன்னல்களுக்கு அந்த தாய் முகம் கொடுக்கிறாள் எட்டி பார்க்கிறார்கள் இல்லை அரவணைக்கிறார்கள் இல்லை மாட மாளிகை போன்று வீடு இருக்கிறது வசதி வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எப்ப அந்த தாய் கண்ணை பொத்தி விடுகின்றாரோ எப்பொழுது ஜனாதா செய்தி கேள்விப்படுகிறதோ இந்த செல்வந்த மகன் செல்வாக்கோடு வாழ்ந்த மகன் அப்பொழுது தொலைபேசி அடித்து விடுக்கிறான் ஏ சகோதரியே ஏ தம்பியே தாயுடைய மரணத்தை உனது வீட்டிலே வைக்க முடியாது உனது வீடு சிறிய வீடு விசாலமில்லாத வீடு பல மக்களும் வருவார்கள் போவார்கள் எனது வீட்டில் வைக்கலாமே என்று அங்கே வீட்டிலே வைக்கப்பட்டு ஒரு பகல் அன்னதானத்தையும் வழங்கி விடுகிறார்கள் யாருக்கு யாருக்கு நாடகம் நடிக்கிறோம் யாருக்கு வேஷம் போடுகிறோம் அருமை பெரியவர்களே சகோதரர்களே உம்ரா செல்வதற்கு துடித்திருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு தயாராக இருந்தால் மனைவி மக்களாக மதினி மாமியாராக குடும்பம் குடும்பமாக சென்றார் ஆனால் தாயுடைய உள்ளம் துடிக்க துடிக்க துன்புறுத்திக் கொண்டே வாழ்ந்தார் மக்களிடம் தனது குறை வெளிப்படுத்தக்கூடாது நானும் பாதி என்று மக்கள் விளங்கக்கூடாது என்பதற்காக முழுமையாக ஜனாதா தினத்திலே மற்றும் வீட்டிலே வைத்திருக்கிறார் அதங்கள் செலவையும் செலவழிக்கிறார் அருமை பெரியவர்களே சகோதரர்களே திறந்த கண்ணுக்கு இல்லாத பணம் இறந்த கண்ணுக்கு எவக்கு பள்ளிகத்தை எவக்கு மதுரசாக்கத்தை எவக்கு பாடசாலைக்கு எவக்கு குமருக்காரிக்கு எவக்கு பெற்றோருக்கு அயாத்தோடு இருக்கின்ற பொழுது பயனில்லாத பணத்தை பாதையிலே ஊழையிட்டு திரிகின்ற அந்த அந்த நாய்க்கு வீசி விடுங்கள் மிருகத்துக்கெறிந்து விடுங்கள் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வதே இல்லை ஒருபொழுதும் அல்ல அங்கீகரிப்பதே இல்லை அருமை பெரியவர்களே சகோதரர்களே எனவே பெற்றோருடைய பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றோருடைய கோபம் அல்லாஹுடைய கோபம் பெற்றோர்களை பகைத்துக் கொண்டு அவர்களுடைய பரவணைப்பிலே குறை செய்து கொண்டு வாழ்ந்திருந்தால் எந்த தொழிலும் பறக்கத்திருக்காது எந்த மனைவி அமைதியோடு நிம்மதி கிடைக்காது தமது வாழ்வு சின்ன பின்னப்பட்ட நிலையில் அல்லாவுடைய கோப பார்வைக்குண்டானதாக மாறிவிடுகிறது அதனால் தான் அல்லாஹ் புத்தியாக சொல்கிறார் வலா தங்கர்புமா அவர்களை வெறுத்து நடக்காதீர்கள் பொறுப்பில் இருந்து அகற்றி விடாதீர்கள் இன்று எத்தனையோ வயோதிப இல்லங்களை எடுத்து நோக்கினால் அதாவது எத்தனையோ தாய் செஞ்சர்கள் கண்ணீர் வடித்து தவிக்கிறார்கள் அவர்கள் சிரமத்தோடு கவலையோடு வாழ்கிறார்கள் என்னை பராமரிப்பதற்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தும் சொத்து செல்வங்கள் இருந்தும் என்னை பாதுகாப்பதற்கு என் பிள்ளை என்னிடம் இல்லையே எனது சொத்து என்னிடம் இல்லை என்று வயோதிப இல்லங்களிலே இன்று கண்ணீர் கொடுத்து தவிக்கிறார்கள் நேற்று இன்று துணைவியாக வந்த மனைவிக்கு வழிபட்டு இன்று தாயத்தி உதைக்கிறார்கள் எட்டி உதைக்கிறார்கள் பெற்றோரை பொறுப்பில் இருந்து அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் மாமியார் வீட்டுக்கு மனுமியார் வீட்டுக்கு கொடுப்பது ஆயிரம் ரூபாய் என்றால் தனது இரத்தத்தையே பாலாக மாற்றி தாளாத்தி சீராட்டி வளர்த்த தாய்க்கு கொடுப்பது ஐம்பது ரூபாய் அல்லது அது நூறு ரூபா தாயார் சுகீனம் அடைந்து விட்டால் தந்தையார் சுகீனம் அடைந்து விட்டால் அழைத்து செல்லப்படுவது அரசாங்க ஹாஸ்பிட்டல்களுக்கு தான் அல்லது கொத்தமல்லி டாக்டர் மாவிடத்திலே தான் ஆனால் மதினியார் சுகீனம் அடைந்து விட்டால் மாமியார் சுகீனம் அடைந்து விட்டால் அழைத்து செல்லப்படுவது பேரன்ஸுக்கு தான் எப்பளவுக்கு தான் அருமை பெரியவர்களே சகோதரர்களே அல்லா எப்படி புரிந்து ஏற்றுக்கொள்ள போகிறான் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறான் தாய்க்கு செய்கின்ற அநியாயத்தை தனது பிள்ளைகள் மூலம் அனுபவிப்பார்கள் என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது அருமை பெரியவர்களே சகோதரர்களே தனக்கு தர வேண்டிய சொத்துக்கள் குறைவு செய்திருக்கலாம் அநீதியாக நடந்திருக்கலாம் தன்னை ஏசி பேசியிருக்கலாம் அநியாயம் புரிந்திருக்கலாம் அதனால் தாயை தனது பொறுப்பிலே நீக்க முடியாது தந்தை பொறுப்பை நீக்க முடியாது அவர்களுக்குரிய கடமைகள் ஒரு அனுப்பிரமான அளவு கூட நம்மால் குறைவு செய்ய முடியாது அவர்களோடு பேசாமல் கலைக்காமல் இருக்க முடியாது அந்நிய பெண்ணாக இருந்தாலும் இணை வைத்து வாழக்கூடிய ஒரு முசிரிக்கான பெண்ணாக இருந்தாலும் தாயை கூட கோபிக்க முடியாது தந்தையோடு கோபிக்க முடியாது பொறுப்பில இருந்து அகற்ற முடியாது அதனால் தான் ஒரு அதிசிலே கொண்டே வருகின்றது ஒரு நாள் அஸ்மா ரலியம்வாகு தாலான்கு அவர்கள் அபுபக்கர் சித்திக் ரலியம்வாகு அவருடைய ஒரு மனைவி இஸ்லாத்தை ஏற்காத ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தால் முஸ்லிக்காக இருந்தால் இவரது மகள் அஸ்மா ரலியம்வா பண்பா இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பெண்மணி மகளாரை சந்திப்பதற்காக வேண்டி தாயார் அன்பளிப்பு பொருட்களை எல்லாம் எடுத்து வீட்டை நோக்கி வருகின்றாள் கதவை திறந்து பார்த்ததும் தனது தாய் முற்ற வழியிலே நிற்கிறார் உள்ளே வர அனுமதிக்கவில்லை ஒரு முஸ்லிக்கான அந்நிய பெண்ணாக இருப்பதனால் உள்ளே வர அனுமதிக்கவில்லை உடனே ரசூல்லாக்கிடம் ஓடோடி போய் கேட்கிறார் யார் ரசூலல்லா எனது தாய் அன்பளிப்பு பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்து என்னை சந்திக்க வந்திருக்கிறாள் ஒரு அந்நிய பெண்ணாக இருப்பதனால் உள்ளே நான் வரவழைக்கவில்லை அவளோடு சேர்ந்து வாழலாமா என்று கேட்ட நேரத்தில் அருமை நபி சல்லாஹு அலைவு செல்லம் சொன்னார்கள் சிலி உம்மக்கி அத்மாவே அல்லாஹில்ல சுபஹானா இந்த உலகத்திலே மன்னிக்காத ஒரு பாவ செயல் தான் அச்சிருக்குதில்லா அவருக்கு இணை வைத்து வாழ்வது உனது தாய் அப்பேற்பட்ட ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தாலும் தாய் என்று சொல்லும் பொழுது பொறுப்பில இருந்து நீக்க முடியாது அகற்ற முடியாது கோபித்து வாழ முடியாது தாயை சேர்ந்து நடப்பாயாக கண்ணியப்படுத்துவாயாக தாய்க்குரிய பணிவிடை செய்வாயாக என்று அங்கே உபதேசம் செய்து நக்கருத்துக்களை போதித்தார்களே என்றால் அருந்தை பெரியவர்களே சகோதரர்களே இன்று எமது முஸ்லிம்களிலே எத்தனையோ வயது வந்தவர்கள் இஸ்லாத்தை கரைத்து குடித்தவர்கள் தர வேண்டிய சொத்திலே இன்று குறைவு செய்வதற்காக வேண்டி தாயை வெறுக்கிறார்கள் தந்தை வெறுக்கிறார்கள் இல்லாதவர்கள் எனது தாய் அவள் ஒரு நீதம் இல்லாதவள் எனது தந்தை ஒரு நீதம் இல்லாதவள் ஏற்றத்தாழ்வோடு வாழ்கின்றவன் என்று இல்லாத பொல்லாத காரணங்களையாம் சொல்லி பெற்றோரை வெறுக்கிறார்கள் அவர்களை நோவினைப்படுத்துகிறார்கள் அருமை பெரியவர்களே சகோதரர்களே அவர்கள் தனக்கு அநியாயம் செய்தாலும் அதற்கு தீர்ப்பு அல்லாஹிடம் இருக்கிறது எமது கடனை மதித்து நடப்பதுதான் பெற்றோரை பராமரிப்பதுதான் அருமையான சகோதரர்களே பெரியவர்களே ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது அவர்களின் துவா பறக்கத்தை பெறுங்கள் துவாவுக்கு பாத்திரம் பாக்கியம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய துவாவை பெற்றவர்கள் நபியினால் புகழப்பட்டவர்கள் நபியுடைய வாயால் அந்தஸ்துக்குரிய என்று கூறப்பட்டவர்கள் உவைசுல் கர்ணி ரஹமத்துல்லாஹி அழகி தாபிகளில் ஒருவர் சஹாபாக்களுக்கு பின்னால் வாழ்ந்த அந்த தாபீன்களில் ஒருவராக இருந்தவர் இவர் ரசூல்லாவை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு இருந்தவர் ஆசையோடு துடிதுடித்து இருந்தவர் ஆனால் தாயுடைய பணிவிடை நபிகளாரை சந்திப்பதற்கு தடையாக இருந்தது தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டிய பொறுப்பு இருந்ததனால் ரசூல்லாவை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இச்செய்தி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்ட உடனே நபி அவர்கள் முன்கூட்டியே சொல்லி வைத்தார்கள் உமர் அத்தாப் ரலியல்லாஹு தாலான்பு அவர்களை அழைத்து சொன்னார்கள் உங்களது ஆட்சி காலத்திலே உவைசுல் கர்ணி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் சந்திப்பீர்கள் அந்த மனிதர் மிகவும் கருப்பு நிறம் கொண்டவர் அவரது முதுகிலே அதாவது புறா முட்டை வடிவத்தில் ஒரு அடையாளமிடப்பட்டிருக்கும் இந்த மனிதரை கண்டுவிட்டால் எனது சலாத்தை எத்தி வைத்துங்கள் அவரிடம் நீங்கள் துவா செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செல்லம் ஏற்கனவே வசியத்து உபதேசம் செய்து வைத்தார்கள் நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு அதுல சுமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹஜ்ஜுடைய ஆட்சி காலம் வருகின்றது அந்த ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டது அரு உமர் ஹத்தா ஹத்தாப் ரஜியல்லாஹு அனைத்து அரேபிய கோத்திரத்தையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள் உங்களது இந்த படையிலே சாம் தேசத்தை சேர்ந்த சிரியாவை சேர்ந்த அந்த அதாவது பனு ஆமில் கோத்திரம் வந்திருக்கின்றார்களா ஆம் என்று சத்தம் வெளியானது மற்ற அனைவர்களும் உட்கார்ந்திருக்க அந்த பனு ஆமிர் கோத்திரம் எழுந்து நில்லுங்கள் அவளிடம் கேட்கப்பட்டது உங்களுக்கு மத்தியிலே கருங்காசியைச் சேர்ந்த ஒரு மனிதர் வந்திருக்கிறாரா உவை சென்ற ஒரு மனிதர் வந்திருக்கிறாரா அந்த கூட்டம் சொன்னது ஆம் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார் ஆனால் இந்த தசையிலே இல்லை எங்கே இருக்கிறார் மீனாவிலே ஆதிகளுக்கு ஆடுகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கிறார் ஹசரத் உமர் ஹசரத் அலி ரவி அல்லா பன்சுமா மூத்த சகாபாக்களில் சிறந்த சகாபாக்களில் இருவரும் அவரை தேடி செல்கிறார்கள் வினாவிலே ஆடு பணியில் ஈடுபட்டிருக்கிறார் அவரை கண்டுபிடிக்கிறார்கள் கேட்கிறார்கள் உங்களது பெயர் என்ன அப்துல்லா உங்களது தாய் வைத்த பெயர் என்ன உவைசுல் கருணி அவருடைய கையை பிடித்து சொன்னார்கள் அருமை நபி சொல்லம் அவர்கள் உங்களுக்காக வேண்டி விசேஷமாக சலாம் சொல்லிவிட்டு போட்டு சொன்னார்கள் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் ஏனென்றால் உங்களுடைய துவா எங்களது துவாவிட மேலானது தாயுடைய துவாவை பெற்றவர்கள் தாயுடைய திருப்தியை பெற்றவர்கள் தாயுடைய அன்பை பெற்றவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் அருமை பெரியவர்களே சகோதரர்களே உலகத்திலே சொத்து செல்வம் இருக்கலாம் ஆச்சரியம் இருக்கலாம் மிகப்பெரிய மந்திரியாக இருக்கலாம் மிகப்பெரிய தர்மகர்த்தாவாக இருக்கலாம் அவன் தாயுடைய துவாவை பெறவில்லை என்றால் தந்தையுடைய துவாவை பெறவில்லை என்றால் அல்லாஹுடைய பார்வையிலே அவன் கோபத்துக்குள்ளானவன் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமானவன் அவனால் உலகத்திலே சத்து செல்வம் சாதனை அல்ல பட்டம் பதவி சாதனை அல்ல ஆச்சரிகாரம் சாதனை அல்ல எவர்கள் பெற்றோருடைய துவா வரக்கத்தை பெற்ற நிலையில் இந்த உலகத்தை உலகத்தை விட்டு மரணிப்பார்களோ அவர்கள் தான் பாக்கியசாலிகள் அவர்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் அதனால் தான் குர்வான் தொடர்ந்தும் சொல்கிறது கரீமா பெற்றோரை கண்டுவிட்டால் சந்தோஷமான புன்முறுவல் பூர்த்தவர்களாக சிரித்தவர்களாக அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் தாய் தந்தையர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய முகத்தை புன்முறுவல் பூர்த்தவர்களாக சந்தோஷமான முகத்தோடு பார்ப்பது எவ்வளவு பெரிய ஒரு வணக்கம் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அஜும் அம்ராவுடைய நன்மை அல்லாஹ் வழங்கி விடுகின்றார் அருணை பெரியவர்களே சகோதரர்களே அத்துடைய அமல் என்று சொல்கின்ற பொழுது பல லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவிட்டு கடல் கடந்து மலை கடந்து பாரிய தியாகத்துக்கு மத்தியில் செய்யப்படுகின்ற ஒரு அமல் தான் அம்ராவுடைய அமல் இங்கே அருமை நபி சல்லாஹூ அலைவ செல்லம் என்ன சொல்கிறார்கள் ஹஜ்ஜுக்கும் அம்ராவுக்கும் சமனான ஒரு அமலை சொல்லி தரட்டுமா அதுதான் பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது புன்முறுவதோடு சந்தோஷத்தோடு பார்த்து தெரியுங்கள் இது ஹஜ்ஜு அம்ராவுடைய நன்மையாக இருக்கிறது தாய் தன்னியர்கள் இருப்பவர்கள் பாக்கியசாலிகள் இல்லாதவர்கள் அல்லாஹிடம் தௌபா செய்யுங்கள் இஸ்திருபார் செய்யுங்கள் அழுது புலம்புங்கள் கையிருந்தும் சிரிக்க முடியாத காலிருந்தும் நடக்க முடியாத அந்த குழந்தை பருவத்திலே மனஜலத்தை அழிந்து அதாவது தாலாத்தி சீராத்தி நன்மை பார்த்து தாய் சென்றிருக்கூடிய கடனை இந்த உலகத்தோடு முட்டுப்புள்ளி பெறக்கூடியதல்ல உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியதல்ல அதனால் தான் ஒரு பனா பனு சலமா கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் நபியிடம் வந்து கேட்கிறார் யார சூழல்லா அல் செய்யும் அதிர்ருகுமா அதிகி பாத மௌத்திகுமா எனது பெற்றோருடைய மௌத்துக்கு பிறகு நான் செய்ய வேண்டிய ஏதாவது கடமைகள் இருக்கின்றனவா இதை கேட்ட சல்லல்லா வாழைவு செல்லன் ஆச்சரியப்பட்டவர்களாக ஆவேசத்தோடு சொன்னார்கள் மனிதா உன்னை கருவறையில் சுமந்து உன்னை பெற்று மனஜலம் அழிந்து உன்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கிய பெற்றோருக்குரிய கடனை இந்த உலகத்தோடு முற்றுப்புள்ளி பெறக்கூடியதல்ல மௌத்துக்கு பிறகும் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் தாராளம் அதிலே ஒன்றுதான் அவர்களுக்கு நீ பிரார்த்தனை செய்வாயாக நேர தொழுகைக்கு பிறகு துவா செய்வாயாக அருணை பெரியவர்களே சகோதரர்களே தாய் செந்தர்கள் வபாத்தாக்கி விட்டால் நல்லடக்கம் செய்துவிட்டு அதிரத்தையும் அசிசாசையும் வீட்டுக்கு அழைத்து வந்து ஒரு யாசின் ஓதுவது மட்டுமல்ல இஸ்லாமிய கடமை அவர்களுக்கு யாசின் ஓத வேண்டியது பிள்ளைகள் குரான் ஓத வேண்டியது பிள்ளைகள் துவா செய்ய வேண்டியது பிள்ளைகள் பெற்றோருக்காக வேண்டி ஐந்து நேரம் கேட்கின்ற துவாவை ஒரு ஆண் கத்து தருகிறது ரத்து அங்குமாக்கமா எங்களுக்கு கருணை காட்டியது போல இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக எவ்வளவு அருமையான துவா பெற்றோருக்கு துவா செய்வதனால தியாமத்துரிய நாளையில் அல்லா அவர்களுக்கு கொடுக்கின்ற கண்ணியம் என்ன தெரியுமா நாளை தியாமத்துரிய நாளையில் கோடான கோடி மக்கள் மக்களுக்கு மத்தியில் அல்லா சில பெற்றோர்களை அழைத்து அலாவியான ஒரு விசேஷமான பரிசை வழங்குவான் அந்த பெற்றோர்கள் சொல்வார்கள் யாழ்லா நான் இவ்வளவு மக்களுக்கு மத்தியில் கண்ணியப்படுத்தப்படுவதற்கு உலகத்தில பிரத்யேகமான விசேஷமான எந்த அமலும் செய்யவில்லையே நான் ஜகாத்து கொடுக்கவில்லை அச்சு செய்யவில்லை ஜிகாது செய்யவில்லை நான் ஒரு பரண ஏழையாக வாழ்ந்தேன் வீட்டோடும் பள்ளியோடும் வாழ்ந்தேன் சக்தி கேட்ட அமல்கள் மாத்திரம்தான் செய்தேன் ஏன் இவருக்கு இவ்வளவு கண்ணியம் ஏன் எனக்கு இவ்வளவு உயர்வு அல்லா சொல்லுவான் உலகத்திலே நீ எந்த ஒரு அமலும் செய்யவில்லைதான் பிரத்யேகமான பெரிய அமல்கள் செய்யவில்லை தான் என்றாலும் உனது வபாத் சலாத்துக்கு பிறகு உனது பிள்ளைகள் உன்னை நினைத்து ஐந்து நேர தொழுகையில் துவா செய்திருக்கிறார்கள் சதக்கா கொடுத்திருக்கிறார்கள் குடும்பத்தை அண்டி நடந்திருக்கிறார்கள் உனது நண்பர்களை உறவினர்களை சேர்ந்து மதித்து நடத்திருக்கிறார்கள் அதனால் அவருடைய கிஃப்டாகத்தான் இது உனக்கு தரப்படுகிறது என்று அல்லாஹ் பரிசு கொடுத்து கண்ணியப்படுத்துகிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் காற்றுள்ள பொழுதை தூற்றிக்கொள் சொல்வார்கள் அல்லவா ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யுங்கள் மேலும் சொன்னார்கள் தோழரே பெற்றோருடைய மௌத்துக்கு பிறகு நீர் செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை தான் அசதிகிமா அந்த பெற்றோர்கள் என்னென்ன நல்ல காரியங்களை உனக்கு கற்று தந்தார்களோ அவையே திண்டப்பாயாக பாவத்தை பெற்றோர்கள் சொல்லி தந்தால் அவைகளுக்கு வழிபடக்கூடாது நீ இன்னாரோடு பேச பேசாதீர் இன்னாருக்கு சூரியன் செய் இன்னாருக்கு அடி நீர் வட்டி பணம் வாங்கு நீ அகராமான வியாபாரம் செய்யென்றால் இவைகளுக்கு வழிபடக்கூடாது பாவத்துக்கு பெற்றோருக்கு வழிபடக்கூடாது நல்ல காரியங்களை ஏற்றெடுக்க வேண்டும் நல்லவைகளை பின்பற்றிருக்க வேண்டும் அதே போல பெற்றோருடைய மூத்துக்கு பிறகு அவர்களது குடும்பத்தை சேர்ந்து வாழ்வாயாக உறவினர்களை அண்டி நடப்பாயாக இன்று அநேகமான வீடு வீடுகளிலே பார்க்கிறோம் பெற்றோர்கள் ஜனாதா தூக்கப்பட்டு விட்டால் அங்கே முடிவு செய்கிறார்கள் தலைமரம் இல்லாவிட்டால் இந்த பிள்ளைகள் எதற்கு கிளைகள் எதற்கு அருமை பெரியவர்களே சகோதரர்களே சகோதரத்துவத்தை பகைத்துக் கொண்டு குடும்பத்தை பகைத்துக் கொண்டு பெற்றோருடைய பெயரிலே நீங்கள் மிகப்பெரிய பள்ளிகள் கட்டினாலும் வானுயர்ந்த அளவு சதக்கா கொடுத்தாலும் அது முதலாவது வானத்தை கூட தாண்ட மாட்டாது என்றார்கள் பெற்றோருடைய கபரிலே அந்த துயர்த்தப்படுவது அவருடைய மௌத்துக்கு பிறகு குடும்பங்களை சேர்ந்து வாழ்வது சகோதரத்துவத்தை பேணி வாழ்வது அருணை தெரிவர்களே சகோதரர்களே அந்த வகையில தான் இன்று அநேகமான இடங்களில் கெட்டு கெதர் என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் நான்கு மாதத்துக்கு ஒருக்க ஒரு தாய்க்கு ஐந்து பிள்ளைகள் இருந்தால் ஐந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் பேரன் பேத்துகளுமாக ஓரிடத்திலே ஒன்று கூடி உணவுகள் சமைத்து அங்கே சந்தோஷம் கொண்டாடுவது பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி நிரல்களை வைப்பது வசதி உள்ளவர்கள் இருந்தால் பணங்களை அவர்களுக்குள் வசூலித்து தனது குடும்பத்தை கஷ்டப்படுகின்றவர்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்கின்ற கெட்டு கெதர என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மாசா அல்லா அநேகமா நாட்டுப்புறங்களிலே நடைபெற்று வருகிறது அதனால சகோதரர்களே பெரியவர்களே தனது பிள்ளைகளுக்கு இன்று குடும்பங்களை பற்றி தெரியாது குடும்பத்துடைய உறவுகள் தெரியாது பெரியோர்கள் மாத்திரம் நலவு கொல்லாப்புலே கலந்து கொள்கிறார்கள் ஆனால் பிள்ளைகள் எங்கே என்று கேட்டால் அவருக்கு கிளாஸஸ் இருக்கிறது அவருக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது அவர் பிஸியாக இருக்கிறது என்று அப்படியே தட்டி கழித்து விட்டால் நம்முடைய மௌத்துக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு குடும்பமே தெரியாது தெரியாமல் போய்விடும் உறவுகள் தெரியாமல் போய்விடும் இன்று அநேகமாக குறையாக செல்லவில்லை கொழும்பு பகுதிகளிலே அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் குடும்ப உறவு பலம் பெற வேண்டியிருந்தால் குடும்ப உறவு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்றிருந்தால் இப்படியான மாதத்துக்கு மூன்று மாதத்துக்கு ஒருக்க குடும்பங்கள் சேர்ந்து வாழுங்கள் தாய் தந்தையுடைய உறவினர்களை அவர்களை மதித்து நிலவுங்கள் அவர்களுக்கு சதக்கா கொடுங்கள் அவர்களுக்கு பணிவிடை கொடுங்கள் இதன் மூலமாக பெற்றோருடைய அந்தஸ்து அந்த கபரிலே உயர்த்தப்படுகிறது ஆகருணை பெரியவர்களே சகோதரர்களே அவர்கள் விடக்கூடிய கண்ணீர் திருகளை சாதாரணமாக கருதாதீர்கள் இன்றைய விஞ்ஞானம் இன்றைய சயின்டிஸ்ட் கூட பெற்றோர் விடக்கூடிய கண்ணீரை ஆராய்ச்சி செய்து இருக்கிறது பெற்றோருடைய உள்ளத்திலே உள்ளத்திலே இருந்து ஒரு மகனை பற்றி வெளிப்படுகின்ற சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒளிக்கதிர்கள் அந்த மகன் கடல் கடந்து மலை கடந்து எத்தனை மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அது பிரதிபலிக்கும் அவனது வாழ்க்கையில செழிப்பை ஏற்படுத்தும் பெற்றோர் உள்ளத்தை துன்புறுத்தி அநியாயம் செய்து மனதை நோக்கடிக்கிறானே இவனுடைய ஏக்கத்தால் கவலையால் பெற்றோர் உள்ளத்திலே இருந்து வெளியாகின்ற அந்த ஏக்கங்கள் தாக்கங்கள் இவன் எத்தனை மைல் மைல்களுக்கு அப்பால் இருந்தும் அது அவனுக்கு பாதகத்தை உண்டாக்கும் விபரீதத்தை உண்டாக்கும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லி இருக்கிறது ஆனால் இத்தகைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானம் அறிமுகமாத காலத்தில் விஞ்ஞானத்தின் வாடகை வீசாத காலத்தில் கருணை கடல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லி வைத்தார்கள் குல்லு ذுனூப் யக்ஃபிருல்லாஹு மின் காமாஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் ஆனால் இல்லா ஒப்புக்கள் வாலிதேன் உலகத்திலே நூறு கொலை செய்த பாவியை மன்னித்தவன் அல்லா கபூர்லே கப்பன் கலவாண்டு வியாபாரம் செய்த அந்த வாலிபனை மன்னித்தவன் அல்லா வகுத்தை மன்னித்தவன் அல்லா இந்தாவை மன்னித்தவன் அல்லா ஆனால் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்க மாட்டான் அதுதான் தான் பெற்றெடுத்த தாய் தந்தருடைய உள்ளத்தை துன்புறுத்தி வாழ்ந்தவன் அவன மனதை நோக்கடித்து விட்டால் இதே நிலைமையை இவனது மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் ஏற்படுத்தாத வகையில் இவனுக்கு மரணமே கிடையாது என்றார்கள் அருமை பெரியவர்களே மனைவி மாமி மதினி இன்று நேற்று உறவானவர்கள் இன்று நேற்று சொந்தமானவர்கள் அவரோடு இணைத்து வைத்தவர்கள் யார் அழைத்து தந்தவர்கள் யார் கைகூட்டி கொடுத்தவர்கள் யார் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தர்கள் அல்லவா மதியுங்கள் ஆதரியுங்கள் அவர்களுக்கு பணிவிடை புரியுங்கள் அல்லா வாழ்க்கையை செழிப்பாக்குவார் வரக்கற் பொருந்தியதாக ஆக்குவார் மௌத்தானதற்கு பிறகு வாலி கணக்கு கண்ணீர் வடிப்பதில் அல்லாது எந்த ஒரு பயனும் கிடையாது அதனால சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு உட்பட்டவர்களாக உகந்தவர்களாக வல்லவன் அல்லாஹ் என் அனைவரையும் ஆக்கருள்வானாக யா அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களை பெற்றவர்கள் யா அல்லா எங்களை வளர்த்தவர்கள் யா அல்லா எங்களை ஆளாக்கியவர்கள் யா அல்லா அவங்களோட உள்ளம் பாலை விட வெண்மையானது யா அல்லா யா அல்லா பாலை விட தூய்மையானது யா அல்லா அவர்களுக்கு சமனாக இந்த உலகத்தை எந்த ஒன்றும் கிடையாது யா அல்லா ஒரு மனித மனைவி இல்லை என்றால் வாங்க முடியும் யாழ்லா ஒரு கணவன் இல்லை என்றால் வாங்க முடியும் யாழ்லா எங்களுக்கு தாய் ஒன்றுதான் யாழ்லா தந்தை ஒன்றுதான் யாழ்லா யாழ்லா என்ன பிரச்சனை வந்தாலும் தனக்கு இருக்கிற மீது செய்கின்ற உள்ள முடியவர்கள் யாழ்லா விட்டு கொடுக்கும் மனப்பான் உள்ளவர்கள் யாழ்லா மன்னிக்கிற மனப்பான் உள்ளவர்கள் யாழ்லா அந்த தாய் தந்தர்கள் எவர்கள் அயாத்தோடு இருக்கின்றார்களோ அவங்களோட வாழ்க்கையை நீடிக்க செய்வாயா கொள்வாயாக அவர்களை பொருந்து கொள்வாயாக உடலானும் பொருளாலும் அவர்களுக்காக போட்டி போட்டு பணிவிடை புரிகின்ற நன்மக்களாக எங்களை நீ ஆக்கிருவாயாக அந்த தாய் செஞ்சர்கள் எவ்வளோ பேர்கள் கபருக்கு போயிட்டாங்க யாழ்லா தனிமையான வீடு யாழ்லா இருள் தூண்ட வீடு யாழ்லா பூச்சி புழுக்கள் நிறைந்த வீடு யாழ்லா உலகத்திலே வாழ்க்கையில அயாத்தோடு இருக்கின்ற பொழுது யாழ்லாட உமேனியில ஒரு முள் கூட தைப்பதை எங்களால தாங்க முடியாது யாழ்லா சகிக்க முடியாது யாழ்லா நோயுற்று கிடந்தால் நமக்கு நித்திரை நிம்மதி இல்லை உணவு மனமாகுவதில்லை யாழ்லா விடிஞ்சே தாயோடு சிந்தனையோடு தணிக்கிறோம் யாழ்லா இன்று கண்ணெட்ட தூராத்துக்கு கண்ணெட்டாத தூரத்துக்கு கபருக்கு வந்து விட்டாங்க யாழ்லா உன்னை நம்பி வந்து விட்டாங்க யா அல்லா உண்ட மன்னிப்பு தவிர வேற மன்னிப்பு இல்லையா அல்லா உண்ட அருளை விட வேற அருள் இல்லையா அல்லா உன் உதவி விட வேற எந்த உதவி இல்லையா அல்லா ஆக்கிரத்தில வீட்டை சந்தித்தாங்க யா அல்லா உலகத்தில வாழ்க்கை இல்லையா அல்லா அவர் உள்ளத்தை நோகடித்தோம் துன்புறுத்தினோம் பொறுப்பை நகர்த்தி விட்டோம் யா அல்லா காலம் பிடித்து மன்னித்து கேட்பதற்கின்ற கவங்க யாழ்லா உன் பக்கம் இடம் பெயர்ந்து விட்டாங்க யாழ்லா உன்னிடம் வந்து விட்டாங்க யாழ்லா நாம் செய்த பாவத்தால யாழ்லாடு பிள்ளைகளை கையில் சோதிக்கிறாய் யாழ்லா எங்கள் அனாதை மருபத்தில் ஒதுக்கிறாய் பராமரிப்பத்தில் ஆக்கிறாதையா நீ எவ்வளவு பெரிய பாவையை மன்னிக்கிற ரப்பையா யாழ்லா அந்த பாவங்களை மன்னிச்சிரியா இன்றைக்கு மனைவியால பிரச்சனையா அல்லா நண்பர்களால பிரச்சனையா அல்லா வியாபாரத்தால பிரச்சனையா அல்லா அந்த தாய் சிந்தர்கள் இருந்தால் தாய் எங்களுக்கு துவா என்று சொல்வதற்கு யாழ்லா இந்த கண்ட பெற்றோர்கள் இல்லையா அல்லா இருந்தால் எங்கட தலே தலா யாரு சொல்வாங்க யாழ்லா துவாத்தி வகையாழ்லா எவ்வளோ பதக்காக்கள் கொடுக்கிறோம் யா யாழ்லா தர்மங்கள் கொடுக்கிறோம் யாழ்லா ஹஜ் அம்ராக்கு செல்கிறோம் யாழ்லா முதலாவது தர்மம் கொடுத்து சந்தோஷம் பார்ப்பதற்கு முதலாவது முசாவா கொடுத்து ஹஜ் உம்ரா செய்வதற்கு இந்த கண்ட தாய் அயாத்தோர் இல்லையா அல்லா பாத்தியத்தை இழந்துட்டோம் யாருவா சந்தர்ப்பத்தை இழந்துட்டோம் அல்லா ஜிபிரில் அலைசலாம் அதுவா செஞ்சாக அல்லா பெற்றோரை மதித்தாதவன் நாசமடைவாரா சாதாரண பதுவா அல்லையா அல்லா ரமலான்ல முபாரக்கான பொன்னான மதீன மதீனா முனவரா மிம்பர்ல பதுவா செய்யப்பட்டதியா இதற்காமி பொன்னான அல்லா இந்த சாபத்துக்கார் ஒரு தலைவலியை தாங்க முடியாது அல்லா ஒரு காய்ச்சலை தாங்க முடியாது அல்லா ஒரு வயிற்று வலியை தாங்க முடியாது அல்லா ஒரு பல்லு வலியை தாங்க முடியாது அல்லா நாங்க பலகீனமானவர்கள் யாருலா உன் அதாதுகளால தாக்கேல ரத்தே உன் தூதரிகளால தாக்கேல ரத்தே செஞ்ச பாவத்துக்கு யாருலாம் மன்னிப்பு கேட்கிறோம் யாருலாம் இதனை மன்னிச்சிருக்கா தாய் தன்னுடைய ஆதமாறு ஆதவோர் உலகத்தை விட்டு திரிய தோப்பிச்ச திரியா அரவணைக்க தோப்பு தந்திரியா அல்லா ஆமரிக்கிற மனப்பான்மை தந்திரியா அல்லா உன்ன பயமச்சத்து தந்திரியா அல்லா பாவத்தை பயந்து உணர்ந்து அல்லா நல்லமல் செய்கின்ற நல்மக்களாக எங்களை வாழ செந்திரியா அல்லா நீ எங்களை புரிஞ்சிக்கோயா அல்லா எங்களோட துவாக்களை ஏற்றுக்கோயா அல்லா ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்